ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் விரதங்கள்ங்கிற தலைப்பிலே ஏகாதசி விரதத்தினுடைய ஆவிர்வாவத்தை சொல்லக்கூடியதான சரித்திரத்தை பார்த்துன்னு வரும் அப்படி இந்திராதி தேவதைகள் பகவானிடத்திலே சரணாகதி பண்ணி முரண்ணு ஒரு ராட்சசன் மகாபலசாலியாக பிரம்மாவான தங்களிடத்தில் பெரிய பெரிய வரணை அடைஞ்சி தேவலோகத்திற்கு வந்து அத்தனை பேரையும் அடித்து விரட்டிவிட்டான் மேற்கொண்டு என்ன செய்கிறதுன்னு தெரியல உங்களிடத்தில் வந்திருக்கோம் எங்களுக்கு நல்ல வழி சொல்லி எங்களையும் நீங்கள் ரட்சிக்கணும்னு அத்தனை தேவதைகளும் பகவானிடத்தில் வந்து பிரார்த்திக்கிறான் தஸ்ய தத் வச்சனம் ஸ்ருத்வா கோபாவிஷ்டோ ஜெகத்பதிஹி ஹனிஷ்யே தானவம் துஷ்டமித்யாக பகவான் ஹரிஹி பகவானான ஹரியானவர் தேவதைகள தேவதைகளுடைய ராஜாவான இந்திரனுடைய வச்சனத்தை கேட்டுட்டு ரொம்ப கோபப்பட்டார் பகவான் ஜெகத்பதியான பகவான் கவலைப்படாதீங்கோ ஹனிஷ்யே அந்த தானவம் அந்த துஷ்டனை நான் வதம் பண்ணுறேன் கவலைப்படாதீங்கோ அப்படின்னு அத்தனை தேவதைகளுக்கும் ஒரு சமாதானம் சொல்லி நான் சொல்கிற மாதிரி பண்ணணும்னு அத்தனை தேவதைகளையும் அந்த முரண்கிற அசுரனோடு கூட யுத்தம் பண்ணுங்கோ நானும் பின்னோக்கி வரேன் அப்படின்னு சொல்ல அத்தனை தேவதைகளும் அந்த முரணை நோக்கி யுத்தம் பண்ணுறதுக்கு கிளம்புறான் அத்தனை பேரும் யு ஆயுதங்களோடு அவனோடு யுத்தம் பண்ணுறா பின்னாடி பகவான் வரார் திருதசைஹி சகிதஸ்தத்ரா கதச்சந்திரவதீம் புரியும் திருஷ்டுவா தேவான் ச யுயுதே தானவோ பலதர்பகா அப்படி அத்தனை தேவதைகளோடு கூட பகவான் இந்த சந்திரவதி நகரத்தை நோக்கி ஆயுதங்களோடு யுத்தம் பண்ணுறதுக்கு போகிறார் அத்தனை தேவதைகளையும் பார்த்த உடனே அந்த தானவன் துஷ்டனான அந்த முரண் யுத்தம் பண்ண ஆரம்பித்து கையில் ஆயுதங்களை எடுத்துட்டு அடிக்கிறான் அத்தனை பேரையும் ஹன்யமானாஸ்து தயிர் தேவாக அசுரைஷ்ட புனப்புனா திரஸ்தாதேவாஸ்ததர்வே கதாஸ்தத்திர திசோ தசா அத்தனை பேரும் அவனுடைய அடி தாங்க முடியல அப்படி யுத்தம் பண்ணுறான் அந்த அடியை தாங்க முடியாமல் பத் எட்டு திக்குகளையும் நோக்கி ஓடுறா அத்தனை பேரும் அதை பார்த்து சிரித்தான் பெருசா பார்த்தால் பின்பக்கம் பகவான் நிற்கிறார் ஹரிம் நிரீட்ச தத்ரஸ்தம் திஷ்ட திஷ்டாபிரவீத்வச்சா பகவானை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப கோபம் வந்தது எழுந்துவா எழுந்துவான்னு கூப்பிடுறான் பகவான் ஹரிம் நிரீட்ச தத்திரஸ்தம் திஷ்ட திஷ்டாபிரவீத்வச்சா சதம் நிரீட்சிய புரோவாச்ச அசுரம் மதுசூதன ரே தானவ துராச்சாரா மம பாஹும் நிரீக்ஷச்ச சக்கரம் செய்வ சமாஜாத்தம் சக்ரோதோ ரத்தலோச்சனா ஹே துஷ்டா என்னையா அப்படி கூப்பிடுற என்னுடைய பாகுபலம் உனக்கு தெரியல என் கையில் சக்கரம் இருக்குது தெரியுமா ஒரு க்ஷணம் ஆகாது உன்னுடைய சிரசை வெட்டுறத்துக்கு தோ வரேன்னு பகவான் கிட்டக்க போய் அவனோடு கூட யுத்தம் பண்ணுற யுத்தம் பண்ணி பகவானுடைய அடி தாங்காமல் அவன் பின்வாங்கிறான் அப்படி மேலும் மேலும் யுத்தம் நடக்க அவன் ஓடி போயிட்டான் எங்கே போனான்னு தெரியல ஓடி மறைஞ்சு போயிட்டான் அப்படி தேடி தேடி பார்த்தார் பகவான் காணும் அப்படி கையில் இருக்கிற சக்கராயுதத்தை பிரயோகம் பண்ணினார் பகவான் சக்கரம் முக்தம் து கிருஷ்ணேன தைத்திய சைன்யேச்ச பாண்டவா தேனைவ சின்ன சிரசா பகவோ நிதனங்கதாக அந்த சக்கரம் அங்கே இருக்கிற அத்தனை துஷ்டர்களையும் அடிக்கிறது அத்தனை பேரும் இறந்து கீழே விழுந்தான் இந்த முரண மாத்திரம் அங்கே காணும் தேடி தேடி பார்த்தார் காணும் அப்போது எங்கேயோ போயிருக்கானவன் திரும்ப வருவான்னு பகவான் அங்கிருந்து நகுந்து விஷ்ணு பராஜிதா தேன கதோ பதரிகாசிரமம் அங்கிருந்து பகவான் கிளம்பி பதரிகாசிரமம் போய் சேர்ந்தார் அப்படி பதரிகாசிரமத்துக்கு போய் அங்கே ஒரு குகை குஹாம் சிம்மவதியின் நாம தத்திர சுத்தோ ஜனார்தனஹா அந்த குகைக்குள்ளே போய் பகவான் மறைஞ்சின்றார் அங்கே இருந்தவருக்கு அவருக்கு யுத்தம் பண்ணினத்தினால ஒரு அசதி படுத்துனுட்டாருங்க நித்ரைக்கு போயிட்டார் பகவான் தானவா பிருஷ்டதோ லக்னா பிரவிஷ்டஸ்தாம் குஹோத்தமாம் பிரசுத்தம் தத்திர தந்திருஷ்டுவா தானவேனது பாஷிதம் அவன் பகவானை தேடிண்டு வரான் முரண் இங்கே தான் போனான்னு தேடிண்டு வந்தால் இந்த குகைக்குள்ளே இருக்கலாமோன்னு தோணித்து அப்படி குகைக்குள்ளே வந்து பார்த்தால் அங்கே பிரசுப்தம் தத்திரத்தம் திருஷ்டுவா தானவே து பாஷிதம் ஹனிஷ்யாமி நசந்தேகா அசுரானாம் பயங்கரா வந்து பார்த்தால் தூங்கின்னு இருக்கார் பகவான் ஓ இங்கே தான் நீ தூங்குறியா இப்போ நான் உன்னை சம்ஹாரம் பண்ணுறேன் பார் அப்படின்னு இறஞ்சி சத்தம் போட்டான் இத்தியேவ முக்தே வச்சனே தைத்தியேன அமித்ரகர்ஷன நிர்கதா சீகா ஜனார்தன சரீரதா அப்படின்னு அவன் சத்தம் போட்ட அடுத்த க்ஷணம் பகவானுடைய தேகத்திலிருந்து ஒரு பெண் ஆவிர்வவிச்சாள் அவள் யாருன்னா மகாலட்சுமி பகவானுடைய வக்ஷஸ்தலத்தில் வாசம் பண்ணுறா அப்படி பகவான் நித்ரையில் இருக்கிற பொழுது இந்த துஷ்டன் வந்து பகவானை ஹிம்சிக்க போகிறான்னு மகாலட்சுமி எழுந்துண்டா அந்த பகவானுடைய சரீரத்திலிருந்து வெளியில் வந்தா ரூபேனாதிஸ்வரூபாட்யா திவ்ய பிரகரணாயுதா அப்படி கையில் ஆயுதங்களோடு கூட ஒரு கன்னிகையாக ஆவிர்வவிச்சா விஷ்ணு தேஜ சமுத்பூதா மகாபல பராக்கிரமா மோஹிதோ தானவஸ்தத்ரா முரணாமாத்து பாண்டவா அப்படி கன்னிகையாக ஆயுதங்களோடு ஆவிர்வவித்த உடனே அந்த கன்னிகையை பார்த்த உடனே முரணுக்கு மனசில் மோகம் ஏற்பட்டது சாக்கன்யா ஜுயுதேதேன சர்வயுத்த விசாரதா அப்படி கிட்டக்க வந்த உடனே அவனோடு கூட யுத்தம் பண்ண ஆரம்பித்தாள் அந்த கன்னிகை அப்படி யுத்தம் பண்ணி அடி தாங்காமல் கீழே விழுந்தான் என்ன அவனுடைய மனசு அவனிடத்துல இல்லை இந்த கன்னிகையை பார்த்த உடனே அவனுக்கு அடிக்கணும்னே தோணலை அதை ஒரு காரணமாக வச்சுண்டு அடித்தாள் அடித்த வேகத்தில் நிகத்தோத தானவஸ்தத்ரா ததாதேவ பிரபுத்தவான் திடார்னு கீழே விழுந்து பிராணத்தியாகம் பண்ணிட்டான் இறந்து போயிட்டான் அந்த முரண் அப்படி திடீர்னு கீழே விழுந்த சத்தம் கேட்டு எழுந்துண்டார் பகவான் பதித்தம் தானவம் திருஷ்டுவா தத்தோ விஸ்மயமாகதா அப்படி எழுந்துட்டு பார்த்தால் கீழே இரத்த ஆறில் கிழக்கான் கீழே ராட்சசன் அதை பார்த்த உடனே பகவான் கேனேத்தம் நிகதோ ரௌத்ரஹா மம சத்ருர்பயங்கர ந தேவோ நச்ச கந்தர்வா நசமோசியாஸ்தி பூதலே யார் இவனை அடித்தா இவனை யாராலையும் அடிக்க முடியாதே ரொம்ப பலசாலியாச்சே இவன் ரொம்ப கோபிஷ்டன் பயங்கரமாக யுத்தம் பண்ணுறவனாச்சே யார் இவனை சம்ஹாரம் பண்ணினார்னு பகவான் யோஜனை பண்ணிண்டு சந்தேகத்தோடு கூட அப்படி பார்க்கிறார் பகவான் அகஸ்மாதேவ சோவாச்ச வாச்சா திவ்யசரீரிணி அப்படி பகவான் யோஜனை பண்ணி பார்க்கிற பொழுது அங்கே கன்னிகையாக வந்தவள் பேசுகிறான் ஏகாதசிவாச்சா அந்த கன்னிகை தான் ஏகாதசி திதி அந்த கன்னிகை பேசுகிறாள் பகவானிடத்தில் மயாச்ச நிகதோ துஷ்டா தேவாசுர பயங்கரா நான் தான் அவனை சம்ஹாரம் பண்ணினேன் ஜிதாயேன சுராசர்வே ஸ்வர்காச்சைவ நிராகிருதாக அப்படி அத்தனை தேவதைகளையும் எந்த ஒரு ராட்சசன் சிரமப்படுத்தினானோ அந்த ராட்சசனான இந்த முரணை நான் தான் சம்ஹாரம் பண்ணினேன் அப்படின்னு அந்த கன்னிகையினுடைய வார்த்தையை கேட்டுட்டு பகவான் புனிசிரிப்பு சிரிச்சுட்டு மேற்கொண்டு பேசுகிறார் பகவான் என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்